نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعن آله وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى ولا تسبوا الذين يدعون من دون الله فيسبوا الله عدوا بغير علم صدق الله العظيم அன்பான சகோதரர்களே அல்லாத நிலவியார்களே அல்லாஹுடைய ஆளுமே எங்களுக்கு எங்களுக்கு ஈமானுடைய பாகியத்தை நசிபாக்கி இருக்கிறது இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றி அடைவதற்குரிய ஒரே வழியாக அவனுடைய கட்டளைகளை வைத்திருக்கிறான் அல்லாஹுடைய ஏவர்கள் அவனால் இறக்கப்பட்டவைகள் ஹராமாக்கப்பட்டவைகள் இவைகளின்படி வாழ்வதில் தான் ஈமான் உள்ள ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் வெற்றி தங்கியிருக்கிறது எங்களுடைய எல்லா ஈடுபாடுகளிலும் எல்லா செயல்களிலும் பார்வையில் கேள்வியில் பேச்சில் வியாபாரத்தில் என்னுடைய சகல நடத்தைகளிலும் நடவடிக்கைகளிலும் அல்லாவுடைய கட்டளைகளையே நாங்கள் முன்னால் வைக்க நடக்க வேண்டும் அந்த தகுவாவுடைய வாழ்க்கைக்கு அல்லா வைத்திருக்கக்கூடிய மகத்தான வெற்றியை உயர்வுகளை நாங்கள் அடைய வேண்டும் எனவே அல்லாஹ் தாரா எங்களுக்கு அந்த தகுவாவுடைய வாழ்க்கையை நசிபாக்கி அருவானாக அருமையான சகோதர தீனு இஸ்லாம் தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜி ஹலால் ஹராம் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் விவசாயத்தில் என்றெல்லாம் கட்டளைகளையும் கட்டளைகளை வைத்திருப்பது போன்று வழிகாட்டல்களை தந்திருப்பது போல தீனோர் இஸ்லாமிக பிரதானமான முக்கியமான ஒரு வாழ்க்கை முறையை எங்களுக்கு சொல்லி தருகிறது அது மிக பிரதானமான முக்கியமான ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கிறது அந்த வாழ்க்கை முறைக்கு பெயர் அரபியில் படைப்பிடங்களுடைய அதிலும் விசேஷமாக மனிதர்களுடைய மற்றவர்களுடைய மனதை விளங்கி மற்றவர்களுடைய மனதில் உள்ள உணர்வுகளை விளங்கி அதற்கு அதற்கேற்றவாறு நடந்து கொள்வதை இஸ்லாமிக முக்கியமான ஒரு வழிபாட்டலாக இருக்கிறது எப்பொழுது ஒரு மனிதன் மற்றவர்களுடைய மனதை விளங்கி அவர்களுடைய உணர்வு என்ன மற்றவர்களுடைய சிந்தனைகள் என்ன என்று விளங்கி இஸ்லாம் சொல்லக்கூடிய படி நடந்து கொள்வார்களால் நிறைய நண்பர்களை பெற்றுக் கொள்வார்கள் உறவினர்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள் மனிதர்கள் இவரோடு நல்லவர்களாக மாறுவார்கள் மனிதர்கள் என்ன மிருகங்கள் கூட இவனை நல்லவனாக நினைக்கும் அளவுக்கு அந்த வாழ்க்கை முறை அவனை மாற்றுகிறது நபியுல்லாஹி சொல்லலாம் அலைவ செல்லம் அவர்களும் இது இந்த வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுப்பதற்கும் நடந்து காட்டுவதற்கும் மிக முக்கியத்துவம் காட்டியிருக்கிறார்கள் எல்லா சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொருவரும் மற்றவருடைய மனநிலையை விளங்குவது அவருடைய உணர்வு என்ன அவருடைய சிந்தனை என்ன என்பதை விளங்குவதை இஸ்லாமியம் அவசியப்படுத்துகிறது இந்த அடிப்படையில் நாங்கள் பல தலையங்க தலையங்கத்தில் சரீரத்துடைய கண்ணோட்டத்தில் பல விடயங்களை பார்க்கலாம் சொல்வார்கள் ரசூல் சல்லாஹு அலி வசல்லம் அவங்களுடைய வழிகாட்டல உள்ளதுதான் ஒரு ஜனாதா வீட்டுக்கு சென்றார் அந்த ஜனாதாவுடைய வீடு என்றால் என்ன அது கவலை அனுஷ்டிக்கப்படக்கூடிய கவலையோடு இருக்கிற மக்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்திற்கு சென்றால் மனிதன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அங்கு சென்று நாலு பேர் சேர்ந்து சிரித்துக் கொண்டு கவிச்சு கொண்டு மகிழ்ச்சியா மாத்திரத்தில் ஒரு முஸ்லிம் இருந்து காட்ட முடியாது மாணவீடுகளில் சரியது வீடுகளில் மையத்துள்ள வீடுகளில் அந்த இடங்களை சிற்றுண்டி வைப்பவர்களாக வேண்டாம் என்று சொல்வது இதுக்காகத்தான் சிற்றுண்டி வைப்போம் குடிப்பதற்கு ஏதாவது பங்கிடுவது சாப்பிடுவது பண்றதுல பங்குடுவது இதெல்லாம் மகிழ்ச்சிகரமான இடத்துக்குரிய செயல்களாகும் கவலை உள்ள வீட்டுக்கு சென்றால் அந்த இடத்துல அவர்களோடு சேர்ந்து கவலையை அலசிப்பது ஒரு முஸ்லீமுடைய கடமை என்று என்று சரிய கற்று தருகிறது சந்தோஷ செய்தியை கேட்டால் இஸ்லாம் சொல்வதை அவரை சந்தோஷப்படுத்துங்கள் அவரை மகிழ்ச்சி ஊட்டுங்கள் அவனுக்கு கவலைக்குரிய விடயங்களை பேசாதீர்கள் சந்தோஷமான இடங்களில் சந்தோஷத்தில் பங்கிடுங்கள் உங்களுடைய சந்தோஷத்தை காட்டுங்கள் ஏன் மற்றவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் கவலையுடன் இருக்கக்கூடிய வீட்டுக்கு சென்றால் நீங்களும் கவலை உள்ளவர்கள் போன்று கலந்து கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான வீடாக அந்த வீட்டை ஆகிக் கொள்ள வேண்டாம் என்று இஸ்லாம் கற்றுத்தருகிறது அவர்களும் இதனை அழகாக பல எல்லாருக்கும் மேலாக யூசுப் அலை இஸ்லாத்து வசலாமுடைய சம்பவத்தை இருப்பாங்க அதுல மற்றவர்களுடைய மனதை விளங்கி மனதை புண்படுத்தாது நோவிக்காது ஒரு முஸ்லீம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அழகிய வானத்தை கற்றுகிறார்கள் யூசுப் அலி இஸ்லாத்துடைய சம்பவம் எல்லாருக்கும் தெரியும் நீண்ட காலம் அவர்கள் பல கஷ்டங்களை கடந்து சென்று அவர்கள் ஒரு மினிஸ்டரா ஆனதுக்கு பின்னால் ஒரு மந்திரியா ஆனதுக்கு பின்னால் உணவு அமைச்சு அவருடைய கைக்கு கீழே கிடைத்ததுக்கு பிறகு மிகப்பெரிய பஞ்சம் வந்தது அப்பொழுது யூசுப் அலி இஸ்லாம் அவருடைய தந்தை அதே போல அவருடைய சகோதரர்கள் அநியாயம் செய்தவர்கள் கிணற்றில் தள்ளியவர்கள் அடித்தவர்கள் பொறாமைப்பட்டவர்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு போலாம் அவருடைய சகோதரர்களை பற்றி இவர்கள் எல்லோரும் சேர்ந்து வந்தார்கள் யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் அதை இருக்கும் பொழுது தாய் தந்தை அவரை அதை போன்று சகோதரர்கள் எல்லோரும் வந்து தாய் தந்தையை மேடையிலே அமர்த்தி அவர்கள் கீழே புரிந்தார்கள் சிம்மாசனத்தில் உட்கார வைத்து தாய் தந்தையை இவர்கள் எல்லோ வகர்வூட முக்கின்றதா தலை குவிந்தார்கள் பணிவை காட்டினார்கள் பிறகு யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் கொஞ்சம் பேசினார்கள் தாய் தந்தையர் அதே போன்று அநியாயம் செய்த என்னுடைய சமயத்தை இப்ப யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் பேசிய வார்த்தை என்ன சொன்னார்கள் அல்லாஹ் எனக்கு பேருபகாரம் செய்தார் எவ்வளவு பெரிய பேருபகாரம் என்றால் இது அகஜீவின சிகி என்னை சிலையிலிருந்து அல்லா வெளியே இருந்தார் என்று முதல் வார்த்தையை சொன்னார்கள் இது யாருக்கு சொல்றது தன்னுடைய சகோதரருக்கு ஆனா சிறைக்கு வருவதற்கு முன்னால் எங்கிருந்தார்கள் கிணற்றையே தள்ளப்பட்டார்கள் அந்த கிணற்றில தள்ளிய சம்பவத்தையோ அதிலிருந்து எப்படி மேல தூக்கி எடுத்தாங்க இந்த மக்கள் என்ற விஷயத்தையோ பசாரி விற்கப்பட்ட விஷயத்தையோ எதையும் அவர்களுக்கு சொல்லாது இவர்களுக்கு சம்பந்தம் இல்லாத சிறை மரிய சாலையில் இருந்து அல்லா இனியை வெளியேற்றினான் என்று முதலாவது விளங்கினார்கள் என்னுடைய சகோதரர்களை நான் முன்னோக்கியே பேசக்கூடாது அவருடைய மன வேதனைப்படும் அவர்கள் இப்பொழுது வந்துள்ள நிலைமை மனம் உடைந்து ஒரு தேவையோடு வந்திருக்கிறார்கள் எனவே அந்த விஷயத்தை பேசக்கூடாது அவருடைய மனநிலையை விளங்கி கரைத்தார்கள் இரண்டாவது சொன்னார்கள் உங்களை அந்த கிராமத்திலிருந்து அல்லா உங்களை இங்கு அழைத்திருக்கிறார் என்று சொன்னார்கள் சொல்லாமையும் நீங்க பஞ்சத்தான வந்திருக்கிறீங்க ஒரு சாப்பிடறதுக்கு இல்ல இவ்வளவு கஷ்டப்பட்டீங்க பஞ்சம் தாங்க எல்லாரும் நல்லா இந்த போது சேர்த்திருக்கிறார் சொல்லியிருக்கிறார் இல்லை கிராமத்திலிருந்து அல்லா உங்களை இந்த இடத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார் ஏதாவது மனதை துன்படுத்தக்கூடாது மன வேலை பற்றக்கூடாது இந்த வார்த்தை பேசக்கூடாது மூணாவது சொன்னாங்க என்றால் அந்த ஷெய்தான் இது எவ்வளவு காலத்துக்கு பிறகு என்றால் எனக்கும் என்னுடைய இந்த சமூகங்களுக்கும் இடையிலே ஷெய்தான் வந்து கூண்டு ஒரு குழப்பத்தை உண்டாக்கியதற்கு பிறகு அல்லா இந்த சந்திப்பை எங்களுக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னார்கள் அவங்க சொல்லவில்லை இந்த சகோதரர் நீங்க எல்லோரும் என்னை அடித்து துன்புறுத்தி கிணற்றுகளில் சித்திராலை செய்து இப்படியெல்லாம் காலம் கடந்ததுக்கு பிறகு இந்த இடத்துல போய் சொன்னாங்க இந்த செயல்கள் எல்லாம் பக்கம் சாட்டி என்னையும் இந்த சகோதரனையும் இவ்வாறு ஒரு நிலைமைக்கு பின்னால் உங்களை அல்லா எனக்கு சேர்த்து வைத்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க இந்த வகையில் நபிக்குள்ளி மாதேஷா அல்லாஹ் மிக மோசமானவன் அறிஞன் அன்புள்ளவன் என்றெல்லாம் சொல்லிட்டார்கள் இந்த யூசுப் அலி இஸ்லாம் அவருடைய இந்த சர்க்கம் இருக்கிறதே இந்த பகுதி மற்றவர்களுடைய மனதை முன்புறுத்தாதே பங்கேற்பவருடைய மனநிலையை விளங்கி அவருக்கு ஏற்றாக்குள் நாங்கள் பேசுவது கதைப்பது என்ற ஒரு பெரிய பாடத்தை யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் கற்றுக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ் நாங்கள் பார்க்கும் பொழுது விருந்தாளுடைய விஷயத்தில் சொல்லியிருக்கிறார்கள் அல்லது இந்த இருவர் மூவர்கள் பயணம் செய்யக்கூடிய நேரத்திலே சொன்னார்கள் நீங்க மூணு பேர் பயணம் போறீங்க ரெண்டு பேர் ஒருத்தரை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு ரெண்டு பேர் தனியே உட்கார்ந்து கஷ்டம் இருக்குவாங்க பேசுவாங்க என்று சொல்லி போட்டு நம்பி அவங்க காரணம் சொன்னாங்க ஏனென்றால் என்ன காணிக்க யோசினவும் நீங்க ரெண்டு பேர் மட்டும் தனியாகி அவரை மட்டும் தனிய வச்சு நீங்க சமைச்சு கொள்வது அவருடைய மனது புண்படும் மனவேதனைப்படும் அவரு என்னென்னதான் யோசிக்க ஆரம்பிச்சுவாரு அவரு இந்த மாதிரி ஆளாகுவாருங்கிறதுக்காக நீங்க இப்படி செய்யாதீங்க அவருடைய மகநிலையை கவனிச்சு கொள்ளுங்க என்று நம்ம சொல்லலாம் அவரை யோசனை சொல்லி தந்திருக்கிறார்கள் மூணு பேர் இருக்கிறாங்க ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு ஒரு பாச தெரியும் மற்றவருக்கு அந்த பாச தெரியாதா மூணாவது ஆளுக்கு தெரியாத பாசையில பேசாதீங்க அப்படி பேசுறதுனால அவருடைய மனம் மனது துண்டத்து போகிறது மனதேதப்படுகிறது என்ற கருத்தை தான் இந்த ஹரீசரன் சுலவாக அறிவு சுலமாக சொல்லி காட்டிருக்கிறார்கள் அவர்களிடத்துல ஒரு இருபது பேர் அல்லது சிலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அடைவாத்திருந்தார்கள் இருபது நாள் அப்படி அவங்க தங்கி இருந்தாங்க தீன படிச்சாங்க பாடத்தை படிச்சாங்க இப்ப அந்த சகாபாக்களை பார்த்து ரசூ சொல்லாஹ் வரைவ செல்லும் அவங்களே சொன்னாங்க நான் நினைக்கிறேன் நீங்க எல்லாம் ஊருக்கு போகணும் என்று உங்களுக்கு ஆசை வந்துருச்சு போல இருக்கிறது மனைவி பிள்ளைகளை பார்க்கறதுக்கு மனதில் ஆசை வந்துருச்சு போல இருக்கிறது என்று சொல்லி போட்டாங்க நல்ல நீங்க இருபது நாள் போதும் நீங்க தான் வீட்டுக்கு போயிட்டு வாங்க என்று சொல்லலாம் வரைய அவர்கள் அந்த சகாபாக்களை திருப்பி அனுப்பி வைத்தார்கள் அந்த புகாரி ஷரீப் ரிவாயத்துல சொல்லப்படுகிறது இந்த சம்பவத்துல அவர்கள் எந்த அளவுக்கு தன்னோடு வந்திருந்த மக்கள் அந்த மக்களுடைய மன நிலைகளை விளங்கி அதற்கு இழைச்சுவாறு நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற சம்பவத்தை இந்த சரித்திரத்தின் மூலமாக உணர்த்தப்படுகிறது மக்களாட்சி பிறகு கொஞ்சம் முன்னால அன்னைக்கு அறிவித்தளவு கொடுத்தாங்க யார் யாரு தன்னுடைய வீடுகள்ல கதவை மூடிக்கொண்டு உள்ளே இருப்பீங்களோ அவங்க எல்லாருக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் நீங்க எல்லாம் பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட மக்கள் என்ற பொதுவாக அவனோட வீட்டிலேயே நீங்க கதவை மூடிக்கொண்டு இருக்க ஒரு பாதுகாப்பு தானே என்று மக்கா வெற்றி அன்னைக்கு அப்படியாக அறிவித்து சொன்னாங்க அது சாதி யாரும் சொல்றா நபு சுத்தியா இருக்கிறாரே அவர் கொஞ்சம் எதிரையும் முன்னுக்கு ஆகிறதுக்கு ஆசை உள்ளவர் அவரை கொஞ்சம் முன்படுத்துறது அவருக்கு விருப்பம் என்று சொன்னதோட நபி சொல்வாரு சொல்ல அப்படியா அபு சுப்பியாருக்கு அந்த விருப்பம் இருக்கிறதா என்று சொல்லி போட்டு விசேஷமா சொன்னாங்க வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளேயா நுழைந்து கொண்டார்களோ அவர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கப்படும் இறைவன் சொல்லமாக குழு அறிவித்தலை செய்யும் பொழுது இறையை ஏனென்றால் ஒரு மனிதனுடைய மன விருப்பம் அவருடைய மன நிலை என்ன என்பதை விளங்கி அது சீர்த்தமாக சொல்லாக வந்து காத்திருக்கிறார்கள் மாதவர்கள் நபி அவர்களோடு வந்து இஷா கொள்வார்கள் வலிமையாக பொழுது வெட்டி தன்னுடைய மசிதுக்கு சென்று அங்குள்ள மக்களுக்கு ஜமாத்து தொழிலை நடத்துவாங்க ஒரு நாள் இஷா தொழிலை இமாம் ஜமாத் நடத்துறாங்க சூரா சூரத்து பக்கரா இந்த சூரத்து பக்கரால ஓதுறதுக்கு ஆரம்பிச்சதோட பின்னால் இந்த மாமூன்கள் படம் வந்தவங்க ஒருத்தர் பார்த்தாலே எனக்கு இந்து தொழிலா உடனே நபி சொல்லுவாங்க அவங்க போனார் யார எனக்கு இவரது விடுபாட தொழுவினா ஏன் இந்த மாதிரி நீக்கிறார் தொழில நாங்க எல்லாம் இப்படி ஒட்டகத்தோட உள்ளவங்க விவசாயிகள் கஷ்டப்படுற ஆட்கள் இவர பெண்ணுக்கு நின்று தொழுவது கஷ்டமா இருக்கிறது அழகா இருக்கிறோம் இப்படியா நேரத்துல இவர் பெரிய பெரிய சூழலா எல்லாம் ஓதி இவ்வளவு கஷ்டப்படுறதா இதுக்கு போவாங்க என்று சொல்லலாம் வரை செல்ல மாட்டோம் சொன்னாங்க இப்ப சொல்றாங்க என்ன சொல்லியிருப்பாங்க அவரை பார்த்து முக்கியமா சொல்லியிருப்பாங்களா என்னப்பா குரான் தானே ஓடுறாரு கொஞ்சம் நின்று சொல்றா என்ன வந்துட போகுது பேசாம இது சொல்லுங்களேன் இந்த நேரம் கொஞ்சம் தான் குரான கேட்கிறீங்கன்னு சொல்லிருக்கலாம் ஆனால் சொல்லலாம் அவரை சொல்லலாம் அந்த மனிதனுக்கு புத்திமதி சொல்ல இல்ல உடனே மீண்டல் ஏறி மக்களை வந்து சேர்த்து யார் இவன்னா இன்னும் மீன்கும் முன்னப்பிடி மக்களே உங்கள இப்படியான ஆட்கள் இருக்கிறீங்க யாரு மற்றவங்களோட உள்ளத்துல ஒரு பிறப்பு உண்டாக்கக்கூடியவர்கள் இப்படியான இமாம்கள் மக்கள் இருக்கிறீங்க மக்கள் உள்ளத்துல பிறப்பு உண்டாக்குறீங்க என்று சொல்லி போட சொன்னாங்க ஐயக்குமார் மன்னா பதிய சஜாவர் பைனவின் வராதிகள் கபீர் வசீர் ஒரு ஆயா அதனால நல்லவரை நீங்க யாராவது தெரிவிக்கிறதுக்காக வேண்டி முன்னுக்காக உங்களை சக்தியை வச்சு தெரிவிக்காம பின்னுக்குள்ளவன பாருங்க பின்னுக்குள்ளவர்களுடைய நிலைமை என்ன தெரியுமா அங்கே வயசாளி இருக்கிறார்கள் வயசாளிகள் இருக்கிறார்கள் சிறிய பிள்ளைகள் இருப்பார்கள் நோயாளிகள் இருப்பார்கள் அவசரமாக தொழுதுக்கு போக வேண்டிய தேவைகள் இருப்பார்கள் அவங்களை கருத்துல கொண்டு நீங்க ஓலை இமாம் ஜமாக்க சுருக்கி தொழுது சின்ன சூறாக்களை ஓடிக்கொள்வோம் என்று அனுசலமாக வாழை வசனம் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அன்பானவர்களே ஒரு இமாம் மற்றவர்களுடைய மனநிலையை விளங்கி தன்னுடைய இமாமத்தை வச்சு கொள்ள வேணும் அப்படி இல்லாம மக்களும் மக்களோட உள்ளங்களை விருப்பம் நடந்து கொள்வதை அறியாத கோபம் வந்திருக்கிறார்கள் என்றாலும் நாம் மக்களுடைய மனதை மதிக்கக்கூடிய விஷயத்தை இந்த அதிசை மிக நல்ல முறையில் விலகிக் கொள்ள விலை கொள்ள முடியும் ஒரு நாள் செல்லலாம் அலைவ செல்லும் அவங்க டூரிஸ்ட் தொழுறாங்க அது பின்னால் பெண்கள் தொழுறாங்க சின்ன பிள்ளை குழந்தை பிள்ளை அழுக சத்தம் கேட்குது ஒரு குழந்தை அழுகுது பெண்கள் வந்திருக்கிறாங்க தாய்மார் தொழுறாங்க அவங்க பெரிய ஒரு சூறா ஓடி சொல்லணும் என்று ஆரம்பிச்சவங்க எனக்கு ஆபாக்கள் விருப்பத்தோடு இருந்தவங்க அழுக சத்தம் கேட்ட உடனே குரானில் ஆக சிறிய சூறாவை ஓடி முடிச்சுக்கிட்டாங்க நீண்ட சூறா ஓதுவர்கள் நான் ஆசைப்படுறேன் எனக்கு ஆபாக்களை விரும்புறாங்க என்ற கருத்தை சொல்லிட்டு சொன்னாங்க அலோர சத்தத்தை கேட்ட உடனே நான் தொழுகிய சுருக்கிக் கொள்கிறேன் இன்னில் ஆஸ்மா புக்கா சபி என்று நபியா சொல்லி காட்டார்கள் காரணம் என்ன ஏன் இவ்வளவு பெரிய அளவுக்கு பெரிய சூழல் அவங்கள நினைச்சு நபியாக சின்ன சூழல் இன்னும் ஆசையினார்கள் கவுசர் தாமியுடைய ரிவாயத்தில் வருகிறது தமிழாவை சுருக்கி சுருக்கி இன்னும் ஆசையினா ஓடி விட்டாங்க வழியில ஏன் இப்படி செஞ்சா தெரியுமா இந்த அனோட புள்ளையிட உண்மை வந்திருப்பாங்க சொல்றதுக்கு அந்த தாய் எந்த புள்ள அழுவது தெரியாது வந்த தாய்மார்கள் எல்லாரும் அவருவாங்க அவரை உள்ள பதட்டம் அடையும் கவலைப்படும் என்ன நடந்துச்சோ என்ன பிள்ளைக்கு என்ன ஆயிடுச்சோ நாங்கள் அழுகிறோம் இன்னைக்கு வந்த பெண்கள மனசெல்லாம் பாதிக்கப்பட்டு அவற்றும் மனசை வேதனைப்பட்டு போயிடும் இதுக்காக வேண்டிதான் நான் இந்த சின்ன சூறாவை ஓதினேன் என்று சொல்லலாம் சொல்லி காட்டினார்கள் மற்றவர்களுடைய மனதில் சிறுவர்களுடைய பெண்களுடைய மாமோங்களுடைய சாதாரணமான மக்களுடைய மனநிலையை இந்த அளவுக்கு கவனிக்க வேண்டும் என்று அதையும் நமக்கு சொல்லி தருகிறது நோயாளியை பார்க்க போனோம் அந்த இடத்துல என்ன பேசணும் சொன்னாங்க நோயாளிய பார்க்க போனா நீங்க அவருக்கு துணா செஞ்சுட்டு சொல்லுங்க இது பெரிய நோயெல்லாம் மாஷால்லா இது குணமாயிரும் சுகமாயிரும் துணா செய்யுங்க என்று அவருக்கு நீங்க இந்த நோய்க்கு வாழ்வா இருக்கிறது போல நீங்க அவனுக்கு சொல்லுங்க அவரை சந்தோஷப்படுத்துங்க மன சந்தோஷப்படுத்துங்க சூழல் அப்படி இல்லாம நோயாளி காண போன இடத்துல நோயை விசாரிச்சுட்டு அல்லா இந்த நோயாளர் வந்தீங்க இந்த நோயில தான் எங்களை பாப்போம் மூட்டா போனாரு வேற குடும்பத்துல நாலு பேர் மூட்டா போனாங்க இது மறந்தீங்களா பேசி அவரை நீங்க சொல்லலாம் பேர் சொன்னாங்க இன்னும் நீங்க அப்படி சொல்றதுனால அவருடைய ஆயுள் முடிய இருந்தாலும் முடியாது மாட்டாரு அவர் மௌத்தா போற மாதிரி மௌத்தா போட்டா செய்வாரு ஆனா சந்தோஷமா மௌத்தா போவாரு இதனால நீங்க அவருடைய மனதை சந்தோஷப்படுத்துறதுக்காக இப்படியான வார்த்தைகளை பேசுங்க என்று நபி சொல்லி வசலமாக சொல்லி காட்டுகிறார் ஒரு பயணம் போய் கொண்டிருக்கிறார் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களும் சமாதாக்கள் அல்ல எல்லாம் தராங்க அவங்களும் போய் கொண்டிருந்தார்கள் ஒரு மனிதர் அடக்கம் செய்யப்பட்டிருந்தார் உடனே அபுபக்கர் ரவியல்லாமத்தாலானவங்க அந்த கபூர்ல அடக்கம் செய்யப்பட்ட மனிதர் யாருன்னு தெரியும் யாருன்னா இஸ்லாத்திய மிகப்பெரிய ஒரு எதிரி இஸ்லாத்தில் மிக தீங்கு செய்த மனிதர் மனிதன் அடக்கப்பட்டிருக்கிறார் அபுபக்கர் சொன்னாங்க இந்த கபூர்ல உள்ள மனிதர் தான் அல்லா கபூர் இந்த கபூர்ல உள்ள மனிதர் அல்லாஹ் சபிச்சது இஸ்லாத்தை என்ன தொந்தரவு சொல்றாரு இஸ்லாத்தை என்ன கொள்ள கொடுத்தாரு அல்லா சபிக்க வேண்டும் என்று வருவார் அந்த கபூர்ல அழுகப்பட்ட மனுஷன் மகனும் சகாபியாக வந்திருக்கிறார் இந்த ஜமாத்துல கபியாவோட சேர்ந்து இதை கேட்டு அந்த மனுஷன் சொன்னாரு நான் ஹயாத்தோடு இருக்கிறவங்க தூங்கவடைகிறாங்க மனம் எழுதப்படுறாங்க அதுக்காக வேண்டி இன்னொரு சந்தர்ப்பத்தில் அபூதாவுடைய மகள் துர்வா என்ற பெண்மணி இஸ்லாத்தை ஏற்று மதினாவுக்கு விஜயத்தில் செஞ்சு சாமா பெண்மணிகளோடு உட்கார்ந்து இருக்கும் பொழுது சில சாமா பெண்மணிகள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது செல்பட்டாங்க இது அல்லா அல்லாவினால சபிக்கப்பட்ட ஒரு மனுஷன் மகள் ಬಿಂದು ಅಭಿಲಾಲ್ ಅಭಿಲಾಷೆಯ ಮಾರಿ ಸಂಪತ್ತಿಯದ ಅಭಿಲಾಲ್ ಮತ್ತು ಸುರಾನಾಯಿತೊಂದಿಗೆ ಎಂದಲ್ಲ ಇಲ್ಲಿ ಅಲ್ಲಾಮಲ என்னை இப்படி எங்களுக்கு நீங்கள் சென்றுள்ளது இந்த மாதிரி அதனால மூத்தாளர்களுக்கு இனி சாதிங்க என்று சகோதரே மனிதர்களோடு மாத்திரமல்ல எல்லா ஒவ்வொருவரும் மற்றவர்களுடைய மனநிலையை விளங்கி நடக்க வேண்டும் என்கிறது இஸ்லாம் காட்சி தரக்கூடிய மிக பிரதானமான பாடம் சொன்னால நீங்க ஒட்டகத்துல பயணம் போறதா இருந்தால் பயணம் போகும் பொழுது பாலைவனத்தாலும் போவீங்க பசுமையான இடத்தாலும் போவீங்க ஒட்டகத்துக்கு தீனி உள்ள இடத்தாலும் போவீங்க தீனி இல்லாத பாலைவனத்தாலும் போவீங்க பயணம் அப்படிதானே சொன்னா நீங்க இந்த ஒட்டகத்துக்கு தீனி சாப்பாடு இருக்கக்கூடிய இடங்களால போனால் பசுமையான இடங்களால போனால் அன்பானவர்களே ஒரு பெண்மணி ஒரு இடத்துக்கு வந்தார் தண்ணி தாளம் தாங்கிடாம அவ ஒரு சின்ன ஒரு கிணத்துல இறங்கி தண்ணியை அள்ளி குடிச்சிட்டு மேலேறினார் மேலே ஏறினோட பார்த்தால் ஒரு நாய் தாளம் தாங்கியதாக தன்னுடைய நாக்க நிலத்துல தேய்ச்சி இந்த நாயுடைய மனதில் உள்ளது என்ற பெண்மணி விலகினார் உணர்ந்தான் எனக்கு தாகம் வச்சு இறங்கினேன் தண்ணியை குடிச்சு நான் ஏறினேன் ஆனா இந்த நாய் எப்படி இறங்கும் அது எப்படி குடிக்கும் எப்படி ஏறும் அது தாகத்துல குடிக்கிறது கஷ்டப்படுது திரும்ப இறங்கி தன்னுடைய கால் சுவாசியில தண்ணிய எடுத்து அவர் மேல எடுத்து வந்து அந்த நாயில பாலையில ஊட்டி விட்டார் அன்பாளர்களே அதிகல வருகிறது அவ்வளோ இந்த பெண்மணி மிகப்பெரிய பாவி நிறைய பாவம் சென்ற பெண்மணி ஆனா இந்த நாயுடைய மகன் உள்ள உணர்வு விளங்கி அந்த நாயுடைய அந்த காலத்தை போக்குறதுக்கு இவன் உதவி செஞ்சாரு இவர் எல்லா பாவத்தையும் மன்னிச்சு அல்லா இந்த பெண்மணியை சொர்க்கவாசியா ஆக்கினார் என்று கரிசல்லாஹ் வசனமாக சொல்லி காட்டினார்கள் அன்பாளர்களே வியாபாரிகளிடத்திலே மக்கள் வாடிக்கையாளர்கள் வருகிறார்கள் கஸ்டமர்ஸ் வருகிறார்கள் ஏன் வர்றாங்க நல்லதை வாங்கணும் நீண்ட காலம் பாதிக்கணும் நல்லத வாங்கணும் நீண்ட காலம் பாதிக்க வாங்கணும் இந்த நேரத்துல அந்த கஸ்டமர்ஸுடைய வாடிக்கையாளருடைய மனதில் உள்ளத நம்பி அவன் சொல்லி தந்துட்டாங்க அவன் அப்படித்தான் வராங்க நீங்க போய் நாடு கொள்வாங்க நீங்க ஏமாத்தி பொய்ய பேசி ஓடலாக்கத்தை மட்டும் விளங்கி அந்த வாழ்ந்து வந்தவர்கள் ரெண்டு நாள் கஷ்டத்தை போடுற நாளைக்கு அதனை விலை அதிகமான விலையை போட்டு பொய்ய பேசி நீங்க எங்க போனாலும் இந்த விலையை கிடைக்காது என்றெல்லாம் சொல்லி நீங்க இப்படி குறிப்பீர்களே ஆனால் சொன்னால் கஷ்டம் அதை சமின்னா யாரு வந்த கஷ்டமத்தை ஏமாற்றி இந்த மாதிரி பேசி நீங்க வியாபாரம் செஞ்சு பத்தியாவும் சொல்லிட்டாங்க அவர் எங்கள் உள்ளவர் இல்லை அவர் அப்துல்லாவா இருக்கலாம் அப்துல் ரஹ்மானா இருக்கலாம் அப்துல் ஜப்பாரா இருக்கலாம் முகம்மது என்று வச்சிருக்கலாம் சொன்னாங்க அவர் என்ன செய்தவர் இல்லை வாழ மக்கள் மாசு விளங்குது ஓல வயசு மட்டும் பார்க்காதீங்க ஓல லாபத்தை மட்டும் பார்க்காதீங்க அவங்களோட நல்ல பாருங்க என்ன யோசிச்சோட வாராங்க என்ன சித்தத்தோடு வாராங்க அன்பானவர்களே இதை போல நிறைய ஹதீஸ்கள்ல அவர்கள் இந்த மன உணர்வை மக்களுடைய மன உணர்வுகளை மதிப்பதை எங்களுக்கு பாடமாக கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இதே நேரத்தில் யாரு அங்க இந்த மாதிரி மற்றவர்களை நடந்து கொண்டு மற்றவருடைய மனநிலை விளங்காம இவர் நடந்து கொண்டு மற்றவங்க இதனால சேர விருப்பம் இல்லாத அளவுக்கு ஆயிட்டார் இவரே சிலா சொல்வாரு அவரோட பேசுறதுல பேசாதீங்க சும்மா மறுப்பு தின்ன வேண்டி வரும் எங்கேயோ பாம்பு எங்கேயோ தூக்கி போட்டு கொண்ட மாதிரி வரும் என் இந்த சும்மா வாய வெளி அவரோட இருந்து பேசுகிறா அவரோடயா அவரோட இருந்து போகிறா அதனால நான் இன்று மக்களால ஒருவர் ஒதுக்கப்பட்டார் சொன்னாங்க மனித சமுதாயத்தில் யாரும் கெட்டவன் யாருந்தால் மனித சமுதாயத்தை கெட்டவன் யாருந்தால் யாரெல்லாம் இவரோட பேசியே இந்த பங்கு என்று இருக்கிற ஒதுக்குறாங்களோ அவருக்கான ஒதுக்கப்பட்டவர் மனித சமுதாயத்திலே எட்டு நாம் இருக்கலாம் நோபாளிகளா இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் மக்களுடைய மனநிலையை விளங்கி மனைவியுடைய பிள்ளைகளுடைய நண்பர்களுடைய முஸ்லீம்களுடைய முஸ்லிம் அல்லாதவர்களுடைய மனநிலையை விளங்கி படாவிட்டால் நாம் விலகிக் கொள்ள வேண்டும் நாம் தொழுகை இருந்தாலும் மனித சமுதாயத்தை நாம் ஆகிவிட்டவர் நாம் மிகப்பெரிய ஒரு வணக்கசாலியா இருந்தாலும் அது சமுதாயத்தை நாம் மிகப்பெரிய பெற்றோன் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது ஒரு குரானுடைய வசனம் சொல்வது சிலைகளுக்கு ஏசாதீங்க சிலைகளுக்கு ஏசாதீங்க ஏன் சில உண்மையா இல்ல அது பௌத்தர்களையா இருக்கலாம் இந்துக்களையா இருக்கலாம் கிறிஸ்தவர்களையா இருக்கலாம் அந்த சிலைகளுக்கு ஏசாதீங்க பதாக்க சுப்புள்ள என்றோடும் இந்து இல்லா பேசக்கூடாதா ஏழுவது கூட்டமில்லாது பொருத்தம் ஏழப்பட வேண்டியதில் குற்றப்படைய வேண்டியதா இருக்கலாம் அல்லா அலேசார்கள் ஏசமான நீங்கள் ஏன் அதுக்கு ஏற்றதுனால அதை யாரும் பகிர்ந்துறாங்க அதை மதிக்கிறாங்க முறையில கௌரவப்படுத்தி நடந்து கொள்றாங்களோ அவங்கள மனசுல அது கௌரவப்படுத்துறாங்க அவள் மனதில் நடப்பதில் கண்ணியம் இருக்கிறது நீங்க அதற்கு ஏற்றதுனால இந்த மக்களோட மனசு துன்புறுத்தப்பட்டு அதுக்கு புண்ணியப்பட்டு அதனால வார முடியல தெரியுமா அல்லாவுக்கு ஏசு ஆரம்பித்து விடுவார்கள் அல்லாவுக்கு ஏசி வாங்கி கொடுக்கறதுக்கு நீங்க தான் காரணம் அவட மனதை விலகி செல்கிறார்கள் காலக்குள்ளால உள்ள கதவை ரெண்டு காலமாக அவங்க ஆசைப்பட்டாங்க தமிழாக ரெண்டு காலை போடுறதுக்கு எனக்கு ஆசை வருகிறது இடிச்சு போட்டு இப்ராஹிம் அலை இஸ்லாத்த காலத்தில் இருந்த மாதிரி சென்றதுக்கு ஆசை வருது இருந்தாங்க எனக்கு சரியான ஆசையா இருக்குது பழைய காலத்துலாவாதி கட்டணும் ரெண்டு மாசம் வைக்கணும் ஆசைப்பட்டாங்க அப்படி ஆசைப்பட்டு சொன்னாங்க நான் செய்ய மாட்டேன் நான் செய்ய மாட்டேன் ஏன் செய்ய மாட்டீங்க சொன்னாங்க இந்த இஸ்லாத்துக்கு புதுசாக நிறைய மக்கள் இருக்கிறாங்க அவங்க இந்த காலத்தில் திருக்கத்திலே காலத்துள்ளாகவே மனுஷனாக இப்ப நான் இதை திடீர்னு போயிட்டு அவங்களுக்கு ஒரு பணிக்கும் இல்லாம காமத்துள்ளாக உடைச்சு போட்டு நான் கையை வச்சேன் என்றால் அந்த புதுசாக இஸ்லாத்துக்கு மக்கள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க பாத்தீங்களா எல்லாத்தையும் கையை வச்சு கையை வச்சு இந்த இந்த பழைய அல்லாவுடைய மாளிகை இதை கைவிட்டாரு என்ன இஸ்லாம் இது இஸ்லாத்தை துச்சமாக வைக்க ஆரம்பிச்சிருவார் அவரை மனசை பற்றி ஒரு எண்ணம் இருக்கிறது ஆனால் மறைக்கிறேன் அதை நான் கண்ணியப்படுத்துகிறேன் அதை பேணுகிறேன் அன்பானவர்களே வேண்டியும் தனிச்சு கூட இருக்கிறதுக்காக வேண்டியும் ரெண்டு சகாபாக்கள் கூடாது அதுல மாத் அலி ரவியுல்லாவோ ரெண்டு பேரும் போன நேரத்துல சொல்லி அனுப்பினாங்க மாது அலி ரவியுல்லாவோ ரெண்டு பேரும் பார்த்தேன் நீங்க போறீங்க சரி பஷீரா பலாசுரா மக்கள் எல்லாருக்கும் சந்தோஷம் பேசணும் மனசு சந்தோஷப்படக்கூடிய வார்த்தையை பேசுங்க பலா உணர்ப்பிரா விருப்பு ஏற்படக்கூடிய வார்த்தையை பேசாதீங்க விருப்பம் உண்டாக உண்டாக்க வேண்டாம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நபியாக துவா கேட்டு வந்திருக்கிறார்கள் எனவே நாங்களும் அந்த துவாரை கேட்பதோடு மற்றவர்களுடைய மனதில் உள்ள நிலைமைகளை விளங்கி பறித்து நடக்கக்கூடியவர்களாக பார்வோமையானால் எங்களுக்கு நிறைய நண்பர்கள் கிடைப்பார்கள் சகோதரர்கள் கிடைப்பார்கள் எல்லா மக்களும் ஒற்றுமையோடு வாழ்வார்கள் எனவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை சீர்தித்துக் கொள்வதற்கு எல்லோரும் முயற்சிக்க வேண்டும் இதனால் சொல்வார்கள் என்ன செல்வந்த தன்னுடைய செல்வத்தை பற்றி ஒரு பகிருக்கு முன்னால் பேசாதீர்கள் ஒரு ஆரோக்கியசாலி நோயாளிக்கு முன்னால் பேசிக் கொண்டு தன்னுடைய செம்பு பற்றி ஆரோக்கியத்தை பற்றி பேச பேசாதீங்க ஒரு பெருசாலி ஒரு நோஞ்சான் மனுஷனுக்கு முன்னால் இருந்து கொண்டு தன்னுடைய வீராப்பை பற்றி அதை கதைக்காதீர்கள் ஒரு வசதியோடு வாழக்கூடிய மனிதர் வசதியான ஒரு மனிதர் கஷ்டத்தோடு வாங்க குடிச வாழ்க்கை வாழ வசதியில வைத்து தன்னுடைய சுமூக வாழ்க்கையை பற்றி தன்னுடைய பெரிய பெரிய பயணங்களை பற்றி எல்லாம் பேசாதீங்க சிறையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அவர்களை வைத்து அவனை சுதந்திரமான பாதையை பேசாதீங்க பிள்ளைகள் இல்லாம வாழக்கூடிய மனிதர்களை வைத்து அவனோட பிள்ளைகளுடைய கெட்டுக்காரத்தனத்தை பற்றி அவங்கள்ட்ட பேசாதீங்க கவலையோடு துக்கத்தோடு இருக்கக்கூடிய மனிதர்களை வைத்து ஒரு சந்தோஷப்பட்டது பேசாதீங்க செல்வம் வசதி வாய்ப்பு பற்றி எல்லாம் உங்களுடைய மற்றவர்களுடைய மனதை விளங்கி உணர்ந்து நடத்துவதே இஸ்லாத்தில் மிக பிரதானமான ஒரு பாசி மொழியாக இருக்கிறது பல்லாவான மனிதருக்கு மறு செய்திருவானாக யாருடைய பாவலை மன்னித்தருவாயாக குற்றங்கள் குறைகள் தவறுகள் அனைத்தையும் மறைத்து சீரான வாழ்க்கையை நமக்கு தந்துருவாயாக உலக முஸ்லீம்களுக்கும் சீரான வாழ்க்கையை கொடுத்துருவாராக ஆமீன் யாரவர் ஆரம்பி